திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கொண்டீச்சரம் திருச்சிற்றம்பலம் பறைகிலேன் புலன்களைந்தும் வரைகிலா பிறவி மாய புறையிலே அடங்கி நின்று புறப்படும் வழியும் காணேன் அறையிலே மிளிரு நாக தண்டலே அஞ்சலென்னாய் திரையுலாம் பழனவேலி திருக்கொண்டீச்சரத்துளானே தொண்டனேன் பிறந்து வாழாம் தொல்வினை குழியில் வீழ்ந்து பிண்டமே சுமந்து நைந்து பேர்வதோர் வழியோங் காணேன் அண்டனே அண்டவானாம் அறிவனே அஞ்சலென்னாய் தென்திரை பழனம் சூழ்ந்த திருக்கொண்டீச்சரத்துளானே கால் கொடு தெலும்பு மூட்டி கதிர் நரம்ப கையார்த்து தோலொடு துதிரமட்டி தொகுமகிர்மே இந்த கூரை ஓலெடுத்துழைஞர் கூடி ஒளிப்பதற்கஞ்சுகின்றேன் சேலுடை பழனம் சூழ்ந்த திரு திருக்கொண்டீச்சரத்துளானே கூட்டமாயவர் வந்து கொடுந்தொழில் குணத்தராகி ஆட்டுவார் காற்றகில்லேன் ஆடரவசைத்த கோவே காட்டிடையரங்கமாக ஆடிய கடவுளேயோ சேட்டிரும் பழனவேலி திருக்கொண்டீச்சர துளானே பொக்கமாய் நின்ற பொல்லா புழுமிடை முடைக்குள் ஆக்கை தொக்கு குனின்றைவர் தொன்னூற்றறுவரும் துயக்கமெய்த மிக்கு நின்றிவர்கள் செய்யும் வேதனை கலந்து போனேன் செக்கரே திகழும் மேனி திருக்கொண்டீச்சர துளானே ஊனுலாமுடை கொள்ளாக்கை உடைக்கலமாவதென்றும் மானுலா மழை கணார்த்தம் வாழ்க்கையை மெய் என்றெண்ணி நானிலாமினைய கால நன்னிலே நின்னமில்லேன் தேனுலாம் பொழில்கள் சூழ்ந்த திருக்கொண்டீச்சர துளானே சாணிரு மடங்கு நீண்ட சழக்குடை பதிக்கு நாதர் வாணிகரைவர் ஐவர் சருவரும் மயக்கம் செய்து பேணிய பதியின் நின்று பெயரும் போதறிய மாட்டேன் சேனுயர் மாட நீடு திருக்கொண்டீச்சர துளானே பொய்மறித்தியற்றி வைத்து புலால் கமல் பண்டம் செய்து பைமறித்தியற்றியன்ன பாங்கிலா குரம்பை நின்று கைமறித்தனையவாவி கழியும் போதறிய மாட்டேன் சென்னறி செலவு காணேன் திரு திருக்கொண்டீச்சரத்துளானே பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்த்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளோ குறிக்கோளிலாது கெட்டேன் சேலுலாம் பழனவேலி வேலி திருக்கொண்டீச்சர துளானே பிறை தரு கருமென் கூந்தல் விளங்கிழை வேலொன் கண்ணாள் வெறுவர இலங்கை கோமான் விலங்கலை எடுத்த ஞான்று பருவரை அணைய தோளும் முடிகளும் பாரி வீழ திருவிரல் ஊன்றினானே திருக்கொண்டீச்சர துளானே சுவாமி பசுபதீஸ்வரர் அம்பாள் சாந்தநாயகி அம்மை திருச்சிற்றம்பலம்